திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி புகலி திருச்சிற்றம்பலம் ஆடல்லரவசைத்தான் அருமாமரை தான் விரைத்தான் கொன்றை சூடிய செஞ்சடையான் சுடுகாடமர்ந்த பீற்றான் ஏடவிழ் மாமலையாள் ஒரு பாகம் அமர்ந்தடியார் ஏத்த ஆடிய எம்மிரையோர் புகலே பதியாமே ஏலமல்லி குழலார் இசை பாடி எழுந்தருளார் சென்று சோலை மலி சுனையில் குடைந்தாடி துதி செய்ய ஆலைமலி புகை போல் அண்டர்வானத்தை மூடி நின்று நல்ல மாலையது செய்யோ புகழே பதியாமே ஆரணி செஞ்சடையானழகார் புறமோன்றும் அன்று வேப நிரணியாக வைத்த நிமிர் புன்சடையும் இறைவன் பாரணி வெண்தலையில் பகலே பலி என்றே வந்து நின்ற வேரணி கோலத்தினான் விரும்பும் புகழியதே சடை மேல் கரந்தான் வீரவா புறங்கள் மூன்றும் கொள்ள எரிமடுதான் குறைவின்றியுரை கோயில் அள்ளல் விளை கழனி அழகார் விரை தாமரை மேல் அந்தம் புள்ளினம் வைகியழோ புகழே பதிதானே சூடுமதி செடை மேல் சொரும்பார் மலர் கொன்றை துன்ற நட்டம் ஆடும் அமரர் பீரான் அழகாருமையோடு உடன் வேடுபட நடந்த விகீர்த்தன் குணம் பரவி தொண்டர் துரையும் புகழே பதியாமே மைந்தணி சோலையின்வாய் மது பாய்வரே நங்கள் வந்து நந்தி நந்திசை நடம் பயில்கின்ற நம்பன் இடம் அந்திசை மந்திரத்தாலியார்கள் அடியார்கள் விரும்பும் புந்திசை நாள் மறையோர் புகழே பதிதானே மங்கையோர் கூறுகந்த மழுவாளன் வார்சடை மேல் திங்கள் கங்கை தன்னை சுரந்த கரை கண்டன் கருதுமிடம் செங்கையல்வார்கழனி திகழும் புகழி தன்னை சென்று தம் அங்கையினால் தொழுவார் அவலம் அறியாரே வல்லிய நுண்ணிடையாள் உமையாள் விருபனவன் நண்ணும் நல்லிடை மென்றறியான் நலியோ